அருட்கரசர் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்றாரே அங்க நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடி கீழ் ஆண்டரசு அணிந்திருந்தார் சேக்குலர் அவர் போய் நம்ம நம்ம இந்த புத்திர சொன்னா அதே மாதிரி இருந்தார் இவர் சிவகநாதராக இருந்துட்டார் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான அதனால பெருமான் தன் கீழே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா இருக்கும் இப்படியே இவ்வண்ணத்தன் இவன் எந்த எழுதி காட்டணாதுங்க மாதிரி இந்த ஆன்மா முத்தி பெறுகின்ற பெருகின்ற நிலைமையில என்ன மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனா மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராது அதுதான் சத்தியம் அது சத்தியம் ஏன்னா அப்படி மீட்டிங் வந்து வினைப்பிறவி சார்ந்ததுன்னா அது முத்தியில் அடியலைன்னு அர்த்தம் ஏதோ தகராறுனா இப்படி எல்லாம் என்னமோ பரவாயில்ல பாபனது பார்த்தீங்களா சாத்திரமும் நீங்கள் சேர்ந்து படிக்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்ல முடியுது இல்லைன்னா நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியுமா நம்ம அனுபவிக்க முடியுமா முடியாது இதில் இருக்கிறதே பல கஷ்டப்பட இருக்கும் அப்புறம் நீங்கள் இங்கேருந்து சாத்திரத்துக்கு போடுவீங்களா அது கஷ்டம் அதனால தான் நல்ல வேலையா சாத்திரம் எல்லாம் படிக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது சரிங்களா பிரகாமிருகம் ஆனால் இப்போ ரெண்டாண்டு ஆக்கிட்டாங்கல்ல பிரகாசம் இது மூன்றையும் வைத்தா போதும் மூன்று ஆண்டுகள் இதை வச்சு மற்றதெல்லாம் செய்யணும் எனவே மூன்றும் தான் அந்த முப்பொருள் உண்மை அணுகுது சிவப்பிரகாசம் நம்ம நூறே பாட்டில் சிவஞான போதம் பண்ட சூத்திரம் எண்பத்தி மூணு என்பாவில் இல்லைங்களா சிவப்பிரகாசம் இது சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் முந்நூற்றி அறுபத்தி பாட்டில் அடிபடிச்சிருக்கு இதை தெளிவாக இருந்தால் தான் சித்தாந்தம் அப்படியே முடிஞ்சது யாரு செய்தார்னு இருக்குது ஆனால் நமக்கு என்ன வழக்கமாக இருக்குது அதனால தான் அதெல்லாம் ஆய்வு தான் இருக்குது வெறும் சூத்திரம் தான் பாடினாரெல்லாம் இருக்குது இல்லைவா அதனால ஏன்னா நீங்க சூத்திரத்தையும் பாருங்க அந்த செய்யொலியும் பாருங்க சூத்திரம் அப்படியே இது துவாசாந்த பிரிவில் இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த சூத்திரத்தால் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அறங்களை செல்வி அந்த பாட்டை படிச்சு பாருங்க வெண்பா கொஞ்சம் கீழே இருக்கும் ஆனா எல்லாரும் சொல்றாங்க சாமி எல்லாம் சத்தியம் பண்ணிருக்கு சுமியான சாமி எல்லாம் அவர் வெண்பா அவர் தான் பாடணும் மேல அவருக்கு வடமொழியிலிருந்து வந்ததுன்னு வேற யாருக்கு நம்ம சாமி சுவியான சாமிக்கு என்னமோ இதெல்லாம் வேற கூத்து என்ன பண்றது சிவம் அது போட்டோம் நீங்க இங்க பாருங்க என்ன எந்த எந்த இது நாதன் அணித்திரு நீற்றினை நித்தாலும் நன்னுவதாகாதே தினமும் காலம் விடுதலுமே வெந்நீற்று மெய்யில் பூச வேண்டியது இல்லப்பா ஏன்னா உனக்கு மெய்யன் இருந்தா தானே நீதான் பெருமான் திருவடி அடைஞ்சிட்டிய அதெல்லாம் மெய்யன் ஒன்று இருந்தா தானே தென்னை அணிவது இல்லை பேச்சுக்கிடம் இல்லை சரிங்களா அதனால மன்னிய அன்பரில் என்பனி முந்துர வைகுவதாகாதே சரி இப்போ நம்ம என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இவர் சொல்கிறாரு ஏ நம்ம இவர் இவர் தான் சொல்லியிருக்காரு மற்ற மேலே நம்ம நம்ம வந்து பூ பறிக்க போகணும் ஆனால் வானவரோ மன்னவரோ யாரும் வர்றதுக்கு முன்னாடி நம்மில் பின்பல்ல அது எடுக்க ஒட்டோம் பூ எடுக்க ஒட்டோம்னு சொல்றாரு யாரு மணிவாசகர் தோடி ஒரு தோடி மாதிரி இருந்து பாடுகிறார் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மலர் எடுக்கவோ அதை கட்டவோ அல்லது திருவிந்தெழுத்து சொல்லி பெருமான் மேல போடவோ வேண்டுவதில்லை ஏன் நம்ம திருவடிக்கு வந்துட்டோமே அதனால எனவே மன்னிய அன்பரில் என் பணி முந்தூர வைகுவதாகாதே ஆனா இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பணி தான் முன்னேற்கணும் ஐயா இங்க அண்ணாமலையாருக்கு பூதொடுத்து பூதொடுத்து இல்ல யார் முன்னேனாரு இன்னாருடைய பூதாயே அங்க வரும் முன்னால அப்படி இருக்கணும் இப்ப ஏன்னா இங்கே போடுறதில்ல தம்பி ஐயா இருக்கார் அதெல்லாம் அவர் நிறையா பூ கொடுத்து பழக்கம் அதனால அப்படி அண்ணாமலையா இருக்குன்னு பூ வந்ததுன்னா அந்த தம்பி இருக்காரு அவர் பூ தான் ஏன் முத முத வந்தது அப்படி இருக்கணுமா நம்முடைய பூ தான் முன்ன வந்து இருக்கணுமா எப்போ இப்போ அது மாதிரி இதெல்லாம் அணிந்த அதனுடைய பயனை பெற்ற போது அதை பத்தி எல்லாம் தேவையில்லை அப்படி முந்துற வந்து அப்படி முன்னே வந்தது என்று சொல்ல வேண்டிய அமைப்பில் இல்லை மாமறையும் அறியாமலற்பாதம் வணங்குதுமாகாரி இப்ப என்ன கரங்குவிவார் உண்மையிடும் கோண்கலகள் வெல்க சிறங்குவிவார் ஓங்கு இதெல்லாம் சொன்னோம் கரங்குவிதல் சிறங்குவிதெல்லாம் அப்ப இல்லையே இந்த கரமோ சிரமோ உடம்போ இல்லை வெறும் ஆன்மாதான் அது பெருமானை அடைந்து விட்டது அப்புறம் இந்த பேச்சுக்கே இடம் இல்லை எல்லாம் இல்லை அதில் வணங்குதல் என்பது கிடையாது இன்னிய செங்கழு நீர்மலர் எந்தாலை எய்துவதாகாதே அருமையான ஒன்று நல்ல காதலனாகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்தும் எங்க இருக்குது நம்முடைய நான்கு இதுல வந்து சிவபிராணம் அல்ல அண்ட பகுதி அல்ல அடுத்தது என்ன கீர்த்தி திருவுகளா அல்லது போட்டி திருவுகள் இருக்குது காதலன் ஆகி கழுநீர் கீர்த்தி இருக்கும் காதலன் ஆகி கழுநீர் மாலை தாக எழில் பெற அணிந்தும் இப்ப உண்டு அப்போ செங்கழு நீர் மாலை தம்பிக்கு உண்டு யாரு முருகப்பெருமானுக்கு செங்கழு நீர் மாலை சூடியன் அது கொண்டையில் ஆதார் அதுக்கு வேற உண்டு இதெல்லாம் பலதில் வருது செங்கல் நீர் மாலை எனவே செங்கல் இன்னியல் செங்கழு நீர் மலர் என் தலை எய்துவதாகாதே இப்ப என்னன்னா உன் திருவடியில போட்ட அந்த செங்கழு நீர் மாலை அங்க இருக்கவங்க எடுத்து ஐயான்னு கொடுக்கும்போது எடுத்து என்ன பண்றோம் அப்படி தலையில வச்சுக்கணும் இப்போ அப்ப அந்த உடம்புங்கிறது ஒண்ணு இல்லாமையினாலே அவர் தருவதோ நாம் பெறுவதோ நாம் அணிவதோ எதுவும் எதுவுமே இல்லை என்னை உடை பெருமான் அருள் ஈசன் எழுந்தருள பெரிலே எங்க பெருமான் மட்டும் எழுந்தருளே நீ ஆட்கொண்டு விட்டால் இதெல்லாம் ஒண்ணு வேண்டும் மண்ணினில் மாயை மதித்து வகுத்த நேரம் இருக்கா ஓ நான் பத்தா எட்டம்பது ஆயிடுச்சுதா சரி அந்த அஞ்சோட முடிப்போம் மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கருமாகாதி மண் இந்த மண்ணில் இப்போ நமக்கு என்னன்னா ஆணவம் கண்ணம் மாயின்னு சொல்லும்போது ஆணவம்ங்கிறது நம்முடைய உயிரோடவே இருக்குது கண்மங்கிறது அதனால் வந்த செயற்பாடு மாயங்கிறது இந்த உடம்பு இந்த உலகம் இதெல்லாம் அல்லவா இப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்கிற அந்த கூட்டுறவுலாம் தேவையே இல்லை இப்போ இப்போதான் அந்த கூட்டுறவுலாம் தேவை <laughs> வானவரும் அறியாமலர் பாதம் வணங்குதுமாகாதே பெருமானை வணங்கணும்னு அவசியம் இல்லை அல்லவா ஏன் பெருமான் திருவடியிலேயே இருப்பதனால கண்ணிலி காலம் அனைத்தினும் வந்த கலக்கருமாகாதே கண்ணிலி ஞாலம் அனைத்தினும் வந்த கலக்கருமாகாதே என்னது ஏன் கண்ணிலி ஞாலம் இல்லை எண்ணிலின்னு இருக்கோ அப்படியா கண்ணிலி காலம்னா கருதப்படுகின்ற இந்த உலகம் இல்லைங்களா இந்த உலகத்துல பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் ஆடையில நம்ம பேதித்து நம்ம எப்படி பண்ணோம் ஒண்ணுமே தெரியாத ஒரு இந்த காலம் அப்புறமேல கொஞ்சம் ஓரளவு அந்த தாய் வயிற்றுல அந்த குழந்தையா இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் தெரியற காலம் அப்புறம் இங்க பிறந்த உடனே இந்த உலக மயக்கத்தில் கலந்த காலம் இப்படி எல்லாம் அந்த கேவலம் சகலம் சுத்தம்னு சொல்ற நிலைமையில கேவல சகலங்கள்ல இருக்கிற காலமெல்லாம் எத்தனையோ ஒண்ணுமில்லாத காலம் நமக்கு என்ன கண்ணு தெரியுமா தெரியுமா ஒன்றும் தெரியாது அல்லவா அப்படிப்பட்ட காலமெல்லாம் அந்த பெத்த காலத்துல நமக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த முத்தி காலத்துலதான் தான் நமக்கு இதெல்லாம் தெரியுது அல்லவா ஓரளவு அதனால் இந்த கண்ணிலி காலம் அனைத்தினும் வந்த கலக்கருமாகாதே அந்த மாதிரி உலகத்தில் இருந்த போதெல்லாம் என்னன்னாரு வந்த அனைத்தினும் வந்த கலக்கு கலக்குன்னாரு என்ன கலக்கு கேட்டா அல்ல கலக்குங்கிறது கூட்டு உணர்கின்ற பொழுது யமன் அதனால உயிர் வருகின்ற பொழுது உயிர் யமன் வருகின்ற பொழுது என்ன இருக்குது எல்லாம் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவடிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போது அஞ்சேலுன்னு அருள் செய்வான் அமரும் கோயில் அந்த அலமந்த போது இருக்குதே அதான் அந்த இறக்கிற காலம் இப்படிப்பட்ட காலமெல்லாம் அகாதீம் காதல் செய்யும் அடி யார் மனம் என்று கழித்திடுமாகாதீம் காதல் செய்யும் அடியார் இன்னைக்கு வந்து அனுபவித்திருக்கிற அடியாருடைய மனமெல்லாம் மகிழ்ச்சியா இருக்குது ஏன் என்றா இது வரைக்கும் துன்பத்தில் இருந்த மனம் இப்ப இன்பத்துல வந்ததுனால அவன் இன்பத்திலேயே இருக்க முடியாத நிலைமை வந்துட்டதுன்னா அப்புறம் துன்பம்ங்கிறது ஒண்ணு மறந்தே போடும் அப்போ துன்பம் என்பது தெரியாத அந்த ஒரு இன்ப காலத்துல இதெல்லாம் தெரிய வேண்டிய துன்பம் என்பது தெரியாமல் ஆனா இன்பமையாக இருக்கும் என்றார் பெண்ணலியான நாமன வந்த பிணக்கருமாக இந்த உலகத்துல தோணும் போது என்ன ரெண்டு மூணு விதமாக பிறக்கணும் இல்லைங்களா எல்லா பிறப்புங்கிறத அங்கே விரிவாக சொல்லிவிட்டார் விரிவாக சொல்லிவிட்டாரு இங்கே கொஞ்சம் சுருக்கமாக சொல்லும்போது அது நம்ம இந்த மக்களாக இருக்கிறதுல மூணு விதம் தான் ஒன்று பெண் அல்லது ஆண் அல்லது அலி ரெண்டும் கட்டான் ரெண்டு இப்படி இப்படியெல்லாம் பிணக்கருமாகாதீம் பேரறியாத அநேக பவங்கள் பிழைத்தன ஆகாதீ அநேக பவங்கள் என்ன பல பிறப்பு சரிங்களா அது எத்தனையோ தான் சொல்லியிருக்காங்க அல்ல நம்ம இதே நம்ம அருகநாதர் எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிரர் பிறவி அவதாரம்னார் ஏழு கடல் மணலை ஒவ்வொன்றா என்ன கூட அதை விட என்னுடைய பிறவி அதிகம்லாம் சொன்னார் இப்படி பாவம் அதனால இதெல்லாம் பவங்கள் பிழைத்தன ஆகாதீம் எண்ணிலியாகிய சித்திகள் வந்தன எய்துவதாகாதே எண்ணிலியாகி அட்டமா சித்தி சரிங்களா அப்படியே ஒரே ஒரு இதில் இருக்கு ஒரு இதில் எங்கும் இருப்பது அல்லது ஒரே ஒரு பொருளாக இருப்பது பல்வேறு பொருளாக தோன்றுவது இப்படி எல்லாம் சொன்னார் ஆமா ஆஹ் லகுவாதல் கனமாதல் இப்படி எல்லாம் இருக்கு பாருங்க இது அதான் அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தி இந்த நம்முடைய ஞானசம்பந்தர் கூட பாடுறார் இப்படிப்பட்ட இவையெல்லாம் எய்து எய்துவதாகாது என்னையுடை பெருமான் அருள் ஈசன் எழுந்தருளப் பெரிலே என்னை அடி என்னை அடியானாக உடைய பெருமான் எனக்கு எழுந்துள்ள விட்டால் இவையெல்லாம் தாமே நீங்கும் நின்றுவிடும் என்று சொல்லியிருக்கிறார் திருப்பட சிவோபாதி ஒடிதல்னர் சிவோபாதி பொன்னியலும் திருமேனி வெந்நீர் பொலிந்திடும் மாகாதி பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொலிந்திடும் ஆகாதே மின்னியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே வீணை முரந்தெழும் ஓசையில் இன்பம் மிகுத்திடுமாகாதே தன்னடியார் அடி என் தலை தலைமேது தழைப்பன ஆகாதே தான் அடியோம் உடனே உய்ய வந்து தலைப்படுமாகாதே இன்னியம் எங்கும் நிறைந்தினிதாக எம்பிடும் ஆகாதே என்னை முன்னாளுடைய ஈசன் முன் யாத்தன் எழுந்தருட பெரிலே பெருமான் நமக்கு முன்னில் நின்று அவனை தன் திருக்காட்சியை கொடுத்தருள்வானால் இந்த இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி சடங்கள்லாம் வேண்டாம் அதனால பெருமான் எப்படி இருக்கணும் இப்படி வரணுமா என்னை முன்னாளுடை ஈசன் என்னத்தன் என்னை இன்னைக்கு இல்லை என்று நீ அன்று நான் அடிமை அல்லவோ அதனால என்றோ அன்றே இந்த உயிரில் எல்லாம் அவனுக்கு அடிமை அப்படிப்பட்ட அடிமையாக இருக்கிற அடியனுடைய அந்த அந்த என்னை முன்னாளுடை ஈசன் இந்த அடியனையும் அப்படி ஆளாக கொண்டிருக்கிற ஈசன் இருக்கானே அந்த பெருமான் என் அத்தன் எனக்கு தலைவனாக இருக்கிறான் அவன் எழுந்தருள பெரியிலேயே அந்த பெருமான் மட்டும் அப்படியே அம்மையோடு கூட இதனுடைய உள்ளத்தில் எழுந்திருடி விட்டால் எழுந்திருடி விட்டால் இது இந்த மேற்கூறிய எதுவுமே வேண்டாம் அவனையே அந்த அம்மையோடு எழுந்திரொள்ளப்பட்டு விட்டால் உள்ளத்துல அப்ப நமக்கு என்ன என்ன குறையும் இளைய மேலோர் எம்பாவன் எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவன் அதனாலதான் அப்படி மட்டும் எழுந்திருந்து விட்டால் பெருமானி என்ன வேணாம் பொன்னியலும் திருமேனி வெந்நீர் பொலிந்திடும் ஆகாரி அன்னையோட இப்போ கேட்டீங்களா அல்லவா பொன்னியலும் திருமேனி பெருமானுடைய திருமேனி அப்படியே பொன்னார் மேனியேனி புலித்தோலை அரைக்கசித்து என்றெல்லாம் நிறைய பள்ளங்களை வருகிறது அல்லவா அந்த பொன் போன்ற திருமேனி அதில் அருமையான வெண்மையான திருநீர் அணிந்திருக்கிறான் இந்த காட்சியை இப்போல்லாம் நம்ம காணணும் ஏன் இந்த பிறவியானது நீங்கவும் நம்முடைய ஆசையெல்லாம் அறவும் இந்த ஒரு அனுபவம் என்ற ஒன்று வந்து விட்டது என்று சொன்னால் பெருமானி நமக்கு எழுந்திரளி அந்த அனுபவம் வந்து விட்டது என்றால் இதெல்லாம் தேவை முடிந்த முடிவாக இருக்கிற ஒன்று அது கிட்டுவிட்டால் இதெல்லாம் இடைப்பட்டது இடைப்பட்ட ஒன்று இது ஆக வேண்டியதில்லை அதனால பொன்னியலும் திருமேனிவன் நீரு பொலிந்திடும் ஆகாதி பொலிந்திடும்னா அதுல பொழியக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை அது மாதிரி பொழிந்திருக்கிற காட்சியை தான் பார்க்கணும்னு இல்லை ஏன் அவன் தான் என் உள்ளத்திலேயே எழுந்துள்ளி விட்டானே அப்படி நமக்கு என்ன குறை இல்லை பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொலிந்திடும் ஆகாதி அந்த பெருமானுடைய அம்மையப்பராக இருக்கும்போது மின்னால் இருக்கிற அடிவர்கள் எல்லாம் என்ன செய்வாரலாம் அப்படியே கையை கூப்பாரலாம் பூமழை மாதவர் அல்ல பூவை அப்படியே மழையா பொழிவாரலாம் அவ்வளவு நிரம்ப மலர்களை எல்லாம் பெருமான் திருவடி கெட்டு மாதவர் கைகள் குவிந்து சிறங்குயுவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க அதனால அந்த மாதிரி இருக்கிற அந்த அறிவுகள் எல்லாம் கைகள் அப்படியே முன்னால் நின்று பெருமான் முன்னில் நின்று குவித்து குவிந்து பொலிந்திடும் ஆகாதி அந்த காட்சியெல்லாம் கூட பார்க்கணும் அவசியம் பெருமான் என்னுடைய உள்ளத்தில் மட்டும் விட்டால் இது மாதிரி அவனுடைய அவனை முன் அவனை மீண்டுமோ அல்லது அவனுடைய முன்னே இருக்கின்ற அந்த அன்பருடைய கூட்டத்தையோ அதெல்லாம் கூட காண வேண்டும் இந்த ஒரு நினைப்பு வந்து விட்டால் இந்த மாதிரி ஒரு எனக்கு அருள் பாலித்து விட்டால் எனக்கு எதுவும் தேவையில்லைப்பா மின்னியல் மின்னியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படும் ஆகாதே அது என்ன மின்னல் போன்றிருக்கும்படியான நுண்ணி எடை அது அந்த எடை இருக்கோ இல்லையோன்னு சொல்ல முடியாதான் அதுதான் மின்னியல் நுண்ணிடைம்பாங்க அந்த மின்னலான தோன்றும் மறையும் அது போல அந்த இடையான அப்படி தோன்றமா அவள் தெரியாதான் அந்த அப்படி இருக்குமா அந்த இடையெல்லாம் அப்படிப்பட்ட இடையினை உடைய பெண்பாலாருடைய இன்பச் சூழலும் எனக்கு எதிர்படாது ஆமாம் ஏன்னா கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குடல் பாவினல் ஆறினும் என்றெல்லாம் சொல்றாரு அது மாதிரி இருக்கிற அந்த சிற்றின்பங்கள்லாம் கூட இது நீ வெளிப்பட்டு விட்டால் இந்த பேரின்பத்தை தலைப்பட்ட போது சிற்றின்பம் தானா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அல்லவா தேவையே இல்லாமல் போயிடும் அதில் அவருடைய கருத்தையோ அவருடைய கருத்தை ஏற்பது எல்லாம் தேவையே இல்லை கருத்து வெளிப்படுமாகாதீம் வீணை முரண்டழும் ஓசையின் இன்பம் மிகுத்திடுமாகாதீ நல்ல அன்பர்கள் உன்னை வணங்குகின்ற பொழுது வாயினால் வாழ்த்தவும் செய்வாங்க ஆனா இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவார் இருக்கொடு தோத்திரம் எம்பின ஒருவார் அது அந்த அந்த ஒரு பாட்டு ரொம்ப அருமை இல்லைங்களா பெருமான் திருமுனில எந்த மாதிரி கூட்டமெல்லாம் இருக்கும் அப்படின்னா வீணையர் யாடினர் ஒரு பால் எல்லாம் ஒரு பால்னா ஒரு பக்கம் நல்ல வீணை அருமையா வாசிக்கூடியவர்கள் அப்புறம் யாழ் வாசிக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் அப்படி ஒரு பக்கம் இது மாதிரி இருக்கொடு தோத்தீரம் இயம்பினர் ஒரு பால் இருக்குன்னா வேதம் வேதங்களை சொல்லுகின்றவர்கள் ஒரு குழு தோத்திரம் நல்ல திருமுறைகளை சொல்லுகிற ஒரு குழு இந்த கோத இந்த இதெல்லாம் அப்படியே முன்னேறுக்குமா என்னங்க என்ன இந்த பாட்டா பரவாயில்ல இருக்கொடு தோத்திரம் எம்பினர் பொறுபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் அருமையா மலர் அப்படியே வைத்துக்கொண்டு அன்றந்த மலர் தாமே பறித்த மலர் ஒன்னு இந்த பூக்கள் மற்ற இதெல்லாம் சிதைவோ வண்டுகள்லாம் அரித்து இல்லாத இருக்கிற இல்லாமல் இருக்கிற அதை எடுத்து அருமையாக அப்படி கட்டிக்கிட்டே இருப்பாங்களாம் பெருமாள் <laughs> அதனால அது மாதிரி இருக்கிற அந்த அமைப்பெல்லாம் கூட எனக்கு வேண்டும் சொல்லுங்க என்ன வழிய சொன்னேன் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் இன்னும் சிலர் தன்னை மறந்து தொழுகையர் அழுகையர் அப்படி தொழும்பொழுது கண்ணை தண்ணி அப்படி காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்ற மாதிரி அந்த காதலாய் கசிந்து கண்ணீர் மருவது இல்லை அது எது கண்ணீர் மல்வது எப்படி வரும்னு கேட்டா அன்பினுடைய மிகுதியினால வரும் அவலத்தின் மிகுதியினாலும் கண்ணீர் வரும் அன்பின் மிகுதியினாலும் கண்ணீர் வரும் அதுக்கு அருமையா நம்முடைய பெருமக்கள் பேர் வச்சிருக்காங்க அன்பின் மிகுதியால் கண்ணீர் வருமானால் உவகை கண்ணீர் மகிழ்ச்சியோடு வருகிறது அல்லவா இல்ல நமக்கு ஏதோ ஒன்று நாள் வருகிற கண்ணி வந்து அழுகை கண்ணி அப்ப கண்ணீர் இரண்டு தரமும் வரும் மிக மகிழ்ச்சியிலையும் வரும் மிக துக்கத்திலையும் வரும் மகிழ்ச்சியினால் வருகிற கண்ணீர் அதான் இது மாதிரி எல்லாம் திளைக்கின்ற அமைப்பெல்லாம் கூட வருவதில்லை ஏன் அவனே எனக்கு எழுந்தருளி விட்டால் வேண்டியதில்லை வீணை முரண்டெழும் ஓசையில் இன்பம் மிகுத்திடும் மகாதி அது மாதிரி வீணை அருமையா வாசிக்கிட்டார்கள் அதுல வருகிற இசை இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் ஏன்னா அது ஒரு விதமான கருவி நீளமாக இருக்கிற கருவியில் மிக நல்ல வீணை தருவின்னு அவரே யாரு பெருமானே சாமி அது மிக நல்ல வீணை தருவிங்கிறது அவரே எம்மிரை நல்வீணை வாசிக்குமே யாரு அப்பர் சுவாமி எம்மிரை நல் இங்கேயா வீணை தடவினாரு அங்க எம்மிரை நல்வீனை வாசிக்குமே மாலை மதியம் அது வந்து அதனுடைய காட்சி எப்படி இருக்கும் அல்லவா இப்படி எல்லாம் பார்த்தீங்களா திருமுறைகளில் வேணும் அப்படி கொட்டிட மாட்டோமா <laughs> இப்படி அல்ல வீணை முரந்தெடும் ஓசையில் இன்பம் மிகுத்திடும் ஆகாதீ தன் அடியார் அடி என் தலை மீது தழைப்பன ஆகாதீ அடியோருடைய திருவடி இருக்கே அது அப்படியே தலையில் அது அந்த திருவடியை சும்மா ஏதோ வணங்குறது ஒரு விதமா இருக்கும் ஆனா அவங்க திருவடியே தமிழ் நம்முடைய தலையில சூட்டுவது இருக்குதே அது ரொம்ப இணையாத்த இணைத்த திருவடி என் தைவியர் வைத்தெழுவி துணையான சுற்றங்கள் அத்துணையும் தொடர்ந்து என்றாரே அது செயற்கரிய செயல் செயற்கரிய செயல் இல்லைங்களா அதனால அப்படிப்பட்ட அருமையாலாம் தன்னடியார் அடியன் தலை மீது தழைப்பன ஆகாதீம் நாவுக்கரசருக்கு பெருமானே திருவடி சூட்டின நாவுக்கரசருக்கு பெருமானில திருவடி சொல்லு நனிந்தனைய திருவடியன் தலைவியல் வைத்தார் எந்த ஊர்ல சாமி நல்லூயம் பெருமானார் நல்லவாரி திருநல்லூர்ல ஆமா அதனால இப்படி எல்லாம் அடி என் தலை மீது தழைப்பன ஆகாதே அங்க பெருமானிய திருவடி சொன்னாராம் இங்க அடியாருடைய திருவடி தன்னுடைய இதில் வரலாம் இப்படி தான் அடியோம் உடனே உய வந்து தலைப்படும் ஆகாதே இங்க பாருங்க தான் தான்கிறது இறைவன் இறைவனாகிய தான் அடியோம் உடனே உய்ய வந்து தலைப்படுமாகாது ஏன்னா அவர் தான் என்னுடைய முன்னாலே இருப்பதுனால இனிமே ஒரு தரம் எனக்காக எழுந்துட்டு வர வேண்டிய வேலையில் அதுதான் வேணும் அவன் தான் என்னுடைய முன்னிலையே கண்காட்சி காட்சி இருப்பதுனால என் பொருட்டு மீண்டும் ஒருவரை எழுந்துள்ளி வர வேண்டிய அவசியம் இல்லை அதான் முன்னே நிற்கிறானே அப்புறம் என்ன அதனால தான் அடியோம் உடனே உய தான் இறைவனாகிய தான் அவனுக்கு அடியோம் அடியோங்களாகிய நாம் உடனே உய்ய வந்து தலைப்படும் தலைப்படுமாகாதே திருவடியே நம்ம காட்டி கொண்டிருப்பதுனால இனி ஒரு முறை திருவடியை கொண்டு வந்து அந்த ஆன்மாவை காட்டி அப்படி ஆட்பட வேண்டிய அவசியம் இன்னியம் எங்கும் நிறைந்தினிதாக இயம்பிடும் இயம்பிடுமாகாதே இன்னியம் இன்னிசை வினையர் யாடின ஒருபால் திருக்கொடு தோத்திரம் இயம்பின ஒருபால் துண்ணிய பெரு இப்படிலாம் இருக்குது ரொம்ப இப்போ தான் பாருங்கள் இங்கே பார்த்தாலும் எல்லா திருக்கோயிலையும் அந்த பெருமானுக்கு இது தீபாரதனை ஆகும்போது மேளம் வீணையெல்லாம் இதெல்லாம் நாசரம் வாசிக்கும் இப்போ அது இதுவாகவே இருக்கு கருவியிலேயே வச்சுட்டாங்க ஆமாம் வாங்க வாங்க வாங்க வாங்க கருங்க அது வந்து அந்த நேரத்தில் திருவி விட்டுட்டா அந்த இதை அது நல்ல மேளம் வந்து வீணை எல்லாம் வாசிச்சிடுது அந்த தீபாரதன் ஆகும்போது அப்புறம் நிறுத்தி விடுறாங்க ஏன்னா நீங்கள் இதுக்கு உடைய ஆட்கள்லாம் தேட வேண்டியிருக்கு நாசரை வாசிக்க மிருதன் வாசிக்க தாளம் வாசிக்க இருக்கு அதனால் இதை அப்படியே கருவியில் வச்சுட்டா அந்த நேரத்தில் தட்டி விட்டோம்னா அந்த கருவி வந்துடும் ஆமாம் ஆமாம் காரைக்காலில் நம்ம அம்மையார் கோயிலில் வச்சிருக்காங்க பல ஆண்டுகளாக காரைக்காலுக்கு முதல் ஞாயிறும் ரெண்டாவது ஞாயிறும் போயிருந்தேன் ரொம்ப இப்போ நாங்கள் திருச்செந்தூருக்கு அந்த ஆறு நாள் போனோம் சஷ்டிக்கு நம்ம சாமி அழைச்சிட்டு போச்சு சஷ்டி அந்த ஆறு நாளும் பெரும்பாலும் இப்போ எங்களுக்கு எங்கே திருச்செந்தூரில் இருக்கு அப்படி காலையில் சரியாக அந்த ஆறு டு ஏழு தபோவனத்தில் இருக்கிற சாமி இருக்காரு வேதாந்த மரத்து சாமி அவர் வந்து அவரே வந்து சரியாக ஆறுன்னா அந்த ஆறு அப்படி ஆச்சுன்னா அவர் அழைச்சாரு ஓம் நம சிவாய நமகா ஓம் நம சிவாய நமகா ஒரு மணி நேரம் அப்படி சொல்லணும் எதுக்கு சொல்ல வரேன் இந்த இந்த பாட்டு இன்னியம் எங்கும் நிறைந்தினிதாக இயம்பிடும் ஆகாதே அதனால ஆங்காங்கெல்லாம் அருமையான இன்னிசைகள் அந்த பெருமானுக்கு வழிபாடாற்றி அந்த தீபாவளி காட்டுகின்ற பொழுது முழக்குகிறது அதெல்லாம் அப்போ பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு எல்லாம் மேலம்லாம் அடிக்கும் நான் சொல்லணும் வாசிப்பாங்க பண்ணும்போது பெருமானி பெருமா மூர்த்திகள் இவர் தீட்சிதல் வந்து அப்படியே காட்டுவாங்க இது காட்டும்போது நம்ம எல்லாம் கும்பிடுவோம் நல்ல இயங்கள் பள்ளியம் இன்னியம் இன்னியம் இனிமையான இயங்கள் அது அந்த ஓசைக்கருவிகள் கருவிகள் சரிங்களா வீணை மற்ற எத்தனையோ இருக்குல்ல எனவே இன்னியம் எங்கும் நிறைந்தினிதாக இயம்பிடுமாகாதீம் இதெல்லாம் எப்பாகாதுன்னா இப்ப நமக்கு வேணும் ஏனென்றால் இவன் எல்லாம் இருந்தா தான் பெருமானி அந்த நினைவுகின்ற அந்த ஒரு உருக்கமான நிலை வருகின்ற சூழல் ஏற்படும் ஆனா என் பெருமானியே நமக்கு எழுந்தருளி விட்டால் இதெல்லாம் வேண்டும் என்னை முன்னாளுடைய ஈசன் என் அத்தன் எழுந்தருள பெரிலே அருமையா இருக்கு சொல்லியலாதெடு ஓசை சுவை தர்மகாதி சொல்லியலாது எடு தூமணி ஓசை இப்ப நம்ம வாக்கினால் இந்த பிறகு அது ஒலிக்குது எதுன்னு சொல் தெரியுதா அதான் தெரியுது அது அந்த முழக்கு ஆனா நாம பேசுகின்ற பொழுது சொல் தெரியுது அந்த முழக்கு இல்லை அதனால இப்படி முழக்கு எப்ப இருக்கும்னு கேட்டா சொல்லி இயலாத பொழுதுதான் இருக்கும் அதான் சொல்றாரு சொல்லியதாடு சொல்லியலாதெடு தூமணி ஓசை சுவை தருமாகாதே கூட பாருங்க கல்யாண கல்யாணத்துல முக்கியமான செய்திகளுக்கெல்லாம் வரும்போது கெட்டி மேலாம் கெட்டி மேலாம் அப்படி அந்த கெட்டிமேல் அடிக்கும் போது தான் என்ன பண்ணுவாங்க ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி இருக்கும் அல்லது அதுக்கு இது போடுவாங்க மோதிரம் போடுவாங்க அப்புறம் கடைசியாக அந்த திரு திருமங்கல் நான் பூட்டும் போது கெட்டிமேலம் கெட்டிமேலம்பாங்க அது எல்லாம் பாட்டு கெட்டிமேலம் பண்ணும்போது கணவன் அந்த மனைவிக்கு திட்டாங்க அது மாதிரி நல்ல செய்திகள் வரும்போது அந்த ஒலிகளை பலவாக எடுப்புதல் இயற்கை அல்ல மேலடிச்சு அப்படியே ஊதுறான் அந்த மாதிரி அமைப்பில் ஏன்னா பெருமானியே எழுந்துள்ளி விட்டால் முன்னாலே இதெல்லாம் தேவையில்லையவா சொல்லியடாதெழு தூமணி ஓசை சுவைதரும் ஆகாதே துண்ணன என்னுட மன்னிய சோதி தொடர்ந்தெழுமாகாதே இப்ப எனக்கு அவ்வப்பொழுது பெருமானுடைய திருக்காட்சி உள்ள வந்து காட்சி கொடுத்து மறையும் இப்ப வருகிறது மறைகிறது ஆனா பெருமானே எழுந்துருளி விட்டு விட்டால் இந்த காட்சி வருதலோ மறைதலோ இல்லை பாருங்க எப்பவும் இருக்கும் இடையீடு இல்லாம இருக்கும் அந்த மாதிரி காட்சி வராது துண்ணன மன்னிய சோதி துடந்தடுமாகாதே பள்ளியல் வாய பரப்பர வந்த பராபரமாகாதே இதான் ரொம்ப அருமை பள்ளியல் வாய பரப்பர வந்த பராபரமாகாதே பெருமான் எப்படி இருக்கிறான்னு சொன்னா மேலானவர்களுக்கும் மேலானவனாயிருக்கும் ரொம்ப சாதாரண உயிரினங்களை ஆட்கொள்ளுகின்ற பொழுது மிக கீழ்ப்பட்ட உயிர்களுக்கும் கீழா இருக்கும் இல்லைங்களா அப்போ மேலுமாயிருக்கிறான் ஆனா கீழுமாயிருக்கிறான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் ஆமா எங்கேயும் இருக்கிறான்னா இந்த இடத்துல எப்ப வந்தான் எப்போ போவான் ரெண்டும் இல்லை போ புணர்வுன்னா அதில் சேர்ந்துருக்காங்க சேர்ந்துருக்கா என்றைக்குமே சேர்ந்துருப்பதுனால என்றைக்கோ ஒரு நாள் இல்லாமல் இருந்து சேர்ந்தா தானே சேர்ந்தேன்னு அர்த்தம் இல்லை புணர்ச்சி இல்லை போக்கும் வரவும் புணரும் இலா புண்ணியனி இதான்ப்பா காக்கும் எம் காவலனி ஆனால் இன்னும் அந்த ஆன்மா அந்த ஞானக்கண்ணாவை தோற்றுவித்து அந்த ஞானக்கண்ணால் இன்னும் வரலையேப்பா வந்ததுன்னா இதெல்லாம் ஆகாது நாம் போயிடுவோமே செல்வர் சிவபுரத்தில் உள்ளா சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்க பணி அதுதான் அவ்வளவு பாடுபடுறோம் என்ன முருகா முருகா அதனால இப்படி பள்ளியல் வாய பரப்பர வந்த பராபரமாகாதே பெருமான் மேலையும் கீழுமாக இருந்து ஆட்கொள்கிறான் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன் மேலானவர்களுக்கெல்லாம் மேலானவனாய் கீழாக இருப்பெல்லாம் கீழானவனா எல்லாம் சொல்றமே இந்த நிலையே இருக்காது பல இயல்பு இருக்காது